அழிந்து போன அவர்களுடைய வீடுகள் அதோ பாலடைந்து கிடக்கின்றன நிச்சயமாக இதிலே அறையக்கூடிய சமூகத்தாருக்கு அக்காட்சி இருக்கிறது மேலும் ஈமான் கொண்டு அல்லாஹுவிடம் பயபக்தி உடையவர்களாக இருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் லூத்தையும் நினைவு கூறுவீராக அவர் தம் சமூகத்தாரிடம் நீங்கள் பார்த்துக்கொண்டே மானக்கேடான செயலை செய்கின்றீர்களா என்று கூறினார்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 அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் யார் அல்லாஹுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிக குறைவே ஆகும் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களை நேரான வழியில் செலுத்துபவன் யார் மேலும் தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள்மாரிக்கு முன்னே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 ஒரு பிராணியை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம் அதில் நிச்சயமாக மனிதர்கள் யார் யார் நம் வசனங்கள் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லிக் காண்பிக்கும் அவர்களில் உள்ள ஒவ்வொரு சமுதாயத்தாரிலும் நம் வசனங்களை பொய்ப்பித்தவர்களை பிரித்து ஒரு படையாக நாம் சேகரிக்கும் நாளை நபியே நீர் நினைவூட்டுவீராக அவர்கள் யாவரும் வந்ததும்